சொன்னால் உலகம் என்பது அவயவ பகுப்புடைய பொருள் இல்லையா இப்போ இந்த மைக்கெல்லாம் இருக்குதுன்னா இதை ரிப்பேர் பண்ண இது பழுதுபட்டுட்டு ரிப்பேர் பண்ண கொடுத்தீங்கன்னா இதை பார்க் பார்க்காக கலந்துருவாங்க நம்ம மோட்டார் சைக்கிள் காரு ரிப்பேர் பண்ண கொடுத்தோம்னா அவங்க எப்படி ஒவ்வொரு பகுதியாக கலச்சிடுறாங்க நினைச்சு வேலை பார்க்குறாங்க இந்த கருவிகளை இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் மருத்துவ பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு நம்ம உடம்பும் அப்படிதான் போகக்கூடியதாக தான் இருக்கு கண்ணுக்கு டாக்டர் காலுக்கு ஒரு டாக்டர் பல்லுக்கு ஒரு டாக்டர் நரம்புக்கு ஒரு டாக்டர் இப்படி அப்ப என்ன தெரியுது நம்ம உடம்பு பகுப்பான நம்ம உடம்பு எப்படி கண்ணு மூக்கு வாய் கை காலு இப்படி அலையப்படுகிறதோ கை கை காலு வயிறு மார்பு காலு பார்க்குறோம் இது மொத்த உலகத்துல என்ன அவயவத்தை பண்ணி சொல்றீங்க அது என்ன பார்த்து பார்க்கவா இருக்கு இப்படி நிச்சயமா நிலம் நீர் நெருப்பு காடு ஆகாயம் இது உலகத்தினுடைய பகுதிகள் ஐந்தும் சேர்ந்ததுதான் உலகம் உலகமே பாருங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அவை போகக்கூடியதாக இருப்பாங்க மீன் உடல் விலங்கு உடல் தாவர உடல் இப்படி பல உடல் உடல்களும் உலகத்தோட சேர்த்து உடல் வந்து உடல் வந்து பஞ்சபூதங்களோடு தான் சேர்ந்தது மேலும் இந்த உடம்பை பஞ்சபூத மயமானது உண்மை உலகத்திலே படித்தோம் மண்ணோடு சேர்க்கின்றது நீரோடு சேர்க்கின்றது பூதங்களோடு தான் சேர்ந்த இந்த உடம்பு பெண்ணுடன் பிறகு உடல் அவருடன் இந்த மாதிரி இதில் அவனுடன் எல்லாம் அவன் என்று சுட்டி அறியப்படுகின்றன பெண்ணுடன் எல்லாம் அவள் என்று சுட்டி அறியப்படுகின்றது சுட்டி அறியப்படுகின்றன மற்ற விலங்கு உடல் தாவர உடல் மற்றபடி இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாமே அது என்று சுட்டி அறியப்படுகிறது அப்ப நம்ம சாஸ்திரம் எவ்வளவு அற்புதமா சொல்லுது இந்த உலகம் என்பது என்ன தெரியுமா அவன் என்று சுட்டி அறியக்கூடிய பொருள்களும் அவள் என்று சுட்டி அறியப்படும் பொருள்களும் அழகு என்று சுட்டி அறியப்படும் பொருள்களும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு தான் ஒரு தான் அவை என்பது இது ஒரு அவை பல மக்களும் சேர்ந்திருப்பது அதுபோல் உலகமே ஒரு அவை உலகமாக்கிய அவையில் என்ன பொருள்கள் சேர்ந்திருக்கின்றன அவனி என்று சுற்றி அறியப்படும் பொருள்களும் அதாவது ஆண் உடல்கள் உயிரணும் ஆணோட உயிரிஞ்சது நினைக்கூடாது ஆண் உடம்பு உடம்பு ஜடம் தானே அவளை என்று சுற்றி அறியப்படும் பொருள்களும் அதில் என்று இருக்கிற பொருள்களும் சேர்ந்ததான் இந்த உலக தொகுதி உலக தொகுதியை தான் அவையினர் அவன் அவள் அதிகனும் அவையினர் உலகத்தை என்ன ஒரு அருமையான நோக்கிலே சொல்லிட்டு இருப்பாரு இப்ப அனுமானத்துக்கு வருவோம் உடம்பு அவைவக்கூடியதா இருக்குது கண்ணு மூக்கு வாயி கை காலு அப்ப இந்த உடம்பு ஒரு காலத்துல தோன்றி இருக்குது ஆதிப்பான வச்சு இருக்குது அப்புறம் ஒழுங்குது உண்மைதான் ஒரு சைக்கிள் எழுதணும் அவைய பொறுப்பு முன் சக்கரம் அப்புறம் பேன்பாரு அதுக்கப்புறம் பார் கம்பி இருக்குது சீட்டு பின்னால கேரியர் பின் சக்கரம் சக்கரம் எடுத்துக்கிட்டா அதுல அதுல டயர் டியூப் ரிம் ஸ்போர்ட்ஸ் அதுல சக்கரத்தை மட்டும் இருக்குதா அவைய போக பெடல் ஸ்டாண்டு திருவோட பெட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு போய் உட்காந்துட்டீங்க இல்லையா முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுக்கலாம் அப்போ அந்த சைக்கிள் இதுதான் அவயவ பகுதியில் பார்க்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் சைக்கிள் இருக்கட்டும் மோட்டார் வர இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் இந்த அவயவ வச்சு நம்ம இது ஒரு நாள் இந்த சைக்கிள் செய்யப்பட்டது இப்போ அது பயன்பாட்டில் இருந்து வருகிறது பின்னால் ஒரு காலத்தில் இது தேய்மானமாகி அழியும் கொடுக்கக்கூடிய உடைய பொருளுக்கெல்லாம் ஒரு பொதுவான லட்சணம் இருக்கிறது பொதுவான இயல்பு எது எது அவயவ போகக்கூடியதோ அந்த வியர்த்தி வாக்கியம் வருது பாருங்க எங்கெங்கு போய் உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு இதை மாற்றமே இல்லை பார்த்தீங்களா அத மாதிரி வியர்த்தி வாக்கியம் இங்க வருது பாருங்க எது எது அவயவ போகக்கூடியதோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழிவது அனுமான அளவை படி உலகம் தோன்றி இருந்து அழியும் என்று அற்புதமாக விட்டார் இதை ஒரு ஒத்து பொழுது நம்ம கவலைப்படவே வேண்டாம் நமக்கு தெளிவா இருக்கிறது ஆண்டு எப்படி புகையை கொண்டு நெருப்பை இருக்கிறதுன்னு நம்ம நிச்சயப்படுத்தலாமோ அந்த அளவுக்கு நிச்சயப்படுத்தலாம் போகக்கூடிய எந்த பொருளும் நிலையான பொருளா இல்லை முத்தொழிற்படும் பொருள் தான் முத்தொழிற்படுதல் என்ன ஓட்டம் இருப்பு அறிவு என்ற முத்தொழிற்படுதல் தான் உலகத்துக்கு போக்கு இருக்குது அவன் என்று சுட்டியறியப்படும் ஆண் உடல்களாலும் அவள் என்று சுட்டியறியப்படும் பெண் உடல்களாலும் அது என்று எறியப்படும் தாமத மிருக மற்ற உடல்களாலோ அது என்று பஞ்ச பஞ்சபூதங்களாலோ அது நிலம் அது நீர் அது நெருப்பு ஜலப்பொருளாக அது இப்படி எறியப்படும் ஒருவரின் கலவையாக இருப்பதனால அவைவக்கூடிய இந்த உலகம் தோன்றி இருந்து அறிவதுதான் என்று அருமையாக நம்முடைய சைவத்திற்கான என்ன இன்னொரு சாரங்கள் என்ன சொல்கிறார் என்றால் இந்த உலகம் போன்றிருந்து அறியக்கூடியதுதான் என்பதை அவர்கள் உடன்படுகின்றார் உலகாயிரவே ரொம்ப சிந்தனை வளம் குறைந்தவர்கள் அவர்கள் தான் இந்த உலகம் இப்படி நிறையா இருக்கும்யா அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் கூட கொஞ்சம் சிந்திச்சவன் அவன் உடன்படுறான் ஏன் அந்த உலகம் போன்றிருந்து அறியக்கூடியதுதான் ஆனா அதுக்காக இதை தோற்றுவிப்பதற்கு ஒரு அறிவுள்ள பொருள் தேவையில்லை தோன்றுவதும் இருப்பதும் அழிவதும் உலகத்தின் இயற்கை என்று சொல்லுங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்க்கணும் உலகாயனுடைய வாழ்க்கை நெறி என்பது என்னவென்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் புண்ணியம் பாவம் என்பதெல்லாம் கிடையாது அவற்றுக்கு பலன்கள் உண்டு என்பதெல்லாம் கிடையாது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது அவருடைய அடிப்படை கோட்பாடு அதனால உலகை பற்றிய கருத்துலாம் அதுக்கு வசதி செய்யற மாதிரிதான் இருக்கும் எப்படி வச்சுக்கிட்டா அந்த கருத்துக்கு அவனா இருக்கும் அதனால என்ன சொல்றாங்க கடவுள்னு ஒரு ஏற்றுக்கொண்டா அப்புறம் அவருக்கு கட்டுப்பட்டவராக நாம இருக்கோம் நாமெல்லாம் சுதந்திரமானவர் நமக்கு ஒரு தலைவரெல்லாம் கிடையாது அதனால இந்த உலகம் தோன்றியிருந்த இருந்த அழிவு நீங்க கொஞ்சம் நல்லாவே சிந்தனை பண்ணி சொல்லிட்டீங்க அதெல்லாம் ஒத்துக்க வேண்டியதுதான் அதுக்காக இதை தோற்றுவிக்க ஒரு அழிவுடைய பொருள் வேண்டும் இறைவன் வேண்டும்னு சொல்லாதீங்க உலகம் அழியும் அதை மட்டும் ஒத்துக்கிறோம் எப்படியா அழிவு தோன்றுவதும் அழிவதும் உலகத்துக்கு இயல்பு யா அப்படின்றார் அப்போ இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியுமா எப்படி இதை மறுப்பது இது தவறு என்று எப்படி மறுப்பது அது அருமையாக மறுத்து காட்டுறோம் நம்ம அருள் வீசணும் சரியா அவர்கள் என்ன சொன்னார்கள் உலகம் தோன்றுகிறது இருக்கிறது அழிகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார் போன்றுவதும் தோன்றுவதும் இருப்பதும் அழிவதும் உலகத்திற்கு இயல்புன்னு சொல்றாங்க இயல்பு என்பது எப்போதும் ஒரே தன்மையில் இருப்பது எப்போதும் ஒரே தன்மையில் இருந்தால்தான் என்ன சொல்ல முடியும் அதை இயல்புன்னு சொல்ல முடியும் உலகம் ஒன்றுகின்றது இருக்கின்றது அப்புறம் அழிகின்றது இப்படி மாற்றங்கள் வருகின்றது வருகின்றன என்றால் அதை என்ன சொல்வார்கள் மாற்றங்களை விகாரம் என்று சொல்வார்கள் விகாரம்னா ஒன்றும் புரிஞ்சுக்க கஷ்டமே இல்லை மாற்றம்னு ஒன்றை ஒன்றை அறிதல் உலகத்திற்கு இயல்புன்னு சொன்னா இயல்புன்னு சொல்வது பொருந்தாது ஏன்னா இயல்பு என்பது எப்போதும் ஒரே தன்மையில் இருக்கும் ஆனால் போன்றுதலும் அணிதலும் விகாரமா ஆகவே இது தோன்றி அழிதல் உலகத்திற்கு இயல்புன்னே சொல்லக்கூடாது அதை போல நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தொழிலை செய்கின்ற பொருள் வேறு அந்த தொழிலுக்கு உட்படும் பொருள் வேறு பொருளுக்கு உட்படும் பொருளை என்ன சொல்லுவோம் செய்யப்படும் பொருள்னு சொல்லுவோம் காலையில என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்ன காலையில இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த இட்லி என்பது என்ன செய்யப்படும் பொருள் அதாவது சாப்பிட உண்ணப்பட்ட பொருள் உண்ணுதல் சாப்பிடுதல் என்ற செயலுக்கு உட்பட்ட பொருள் அதனால அது செய்யப்படும் பொருள் சாப்பிடுகின்ற நாம எழுவாய் வினை முதல் அந்த வினையை செஞ்ச கர்த்தா வினை முதல் ஆகவே சாப்பிடுபவன் வினை முதல் அவன் என்ன உணவை சாப்பிடுறானோ அந்த உணவு செயல்படுவோம் சாப்பாட்டு மட்டும் இல்லை இது மாதிரி எல்லாம் செயலுக்கும் வினை முதல் உண்டு செயல்படுபவன் உண்டு இப்போ உலகம் போன்றி இருந்து அழியுதுன்னா போன்றி இருந்து அழியக்கூடிய அந்த செயலுக்கு உட்படுகின்ற உலகம் செயல்படுபவன் அதுவே எல்லாம் இருக்க முடியாது வினை முதலாகவும் இருக்க முடியாது தானே தன்னை தோற்றுவித்தவன் தானே தன்னுடைய என்ன ஒரு சாமர்த்தியத்தினாலே இருந்து வருவதும் தானே தன்னை ஒடுக்கிக் கொள்வதும் என்பது முடியாது எந்த ஒரு செயலிலும் வினை முதலும் செயல்படுவதும் ஒன்றாக இருக்க முடியாது எவ்வளவு ஒரு அற்புதமான தர்க்கம் பார்த்தீங்கன்னா அளவை நெறி அப்படி இருக்கிறது சும்மா சொல்லலாம் உலகம் போன்றி அழிஞ்சுன்னா அதை எப்படி அளவை நெறிப்படி அசைக்க முடியாமல் உண்மையாக நிலைநாட்டுகிறோம் பாருங்க எந்த ஒரு செயலிலும் செயலை செய்கின்ற பொருளும் செயலுக்கு உட்படும் பொருளும் ஒரே பொருளா இருக்க முடியாது அப்ப சிவஞான சுவாமிகள் நமக்காக ஒரு சந்தேகத்தை எடுத்து விளக்கமும் தருகின்றார் ஒருவன் தன்னை அழித்துக் கொண்டான் அப்படின்னு சொன்னார் அடித்தவனும் அவன் தான் அடிக்கப்பட்டவனும் அவன் தானே ஏன்னா வேற ஒருத்தர் அடிச்சான்னா இவன் அடிச்சவன் அவன் அடிப்பட்டவன் சொல்றான் அடிச்சவன் வினை முதல் அடிபட்டவன் செயல்படுவோம் ஆனா ஒருவன் தன்னையே அடித்துக் கொண்டாலும் ஒரு வாக்கியம் சொல்றான் இந்த இடத்துல வினை முதல் யாரு அடிச்சவனாக்கி அவன் தான் பொருள் ஆனா அவன் தானே அப்ப வினை முதல் செய்யப்படுபவர்களும் ஒரே பொருளா இருக்குதே அதே மாதிரி உலகம் தன்னைத்தானே தோற்றுவிக்கிறது தோற்றுவித்துக் கொள்கிறது தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது சொல்ல வேண்டியதானே ஒருவன் தன்னை அடித்துக் கொண்டான்னு சொல்ற இடத்திலையும் ஒரே ஆடவனா இருக்கலாம் அடித்தது கை என்ற உறுப்பு அடிப்பட்டது வேறொரு உறுப்பாக தான் இருக்க முடியும் என்று அதற்கு விளக்கம் தெரிவித்தார் சிவஞான சுவாமி அதனால எந்த ஒரு இடத்திலும் பிணை முதலும் செயல்படுவதும் ஒரே பொருளா இருக்க முடியாது எனவே உலகம் தோன்றி இருந்து அழியுதுன்னா அந்த செயலுக்கு உட்படும் பொருளாக செயல்படும் பொருளாக உலகம் இருக்குது அப்போ அந்த செயலை செய்வது தமிழகத்தை உலகத்தை தோற்றுவிப்பது நிலைப்படுத்துவது ஒடுக்குவது அந்த செய்ய செய்கின்ற நினைவுதல் வேறு ஒரு பொருளாக இருக்கும் அதை கேட்ட உடனே உலகாக என்ன சொல்றாங்கன்னா ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா வினை முதலும் செயற்பட ஒரே பொருளா இருக்க முடியாது அதுக்காக வினை முதலா ஒரு இறைவன் வேண்டும்னு சொல்றீங்களா தேவையில்லை ஏன்னா நாங்க எப்படி சொல்றோம்னா ஒரு பூதம் அவன் ஆகாயங்கிற பூதத்தை கூட ஒப்புக்கொள்வது கிடையாது நான்கு பூதங்கள் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆகாயம் காட்சி அளவில் தெரியலையா சரி இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பூதம் மற்ற பூதங்களை எல்லாம் படைக்கும் மற்றொரு பூதம் எல்லா பூதங்களையும் காக்கும் இன்னொரு பூதம் மற்ற பூதங்களையும் அழிக்கும் அப்ப நாலு பூதம் இருக்கு இன்னொரு பூதத்துக்கு என்ன வேலை எல்லா பூதங்களுக்கும் பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு வேலையை சொல்லி ஆக படைப்பது ஒரு பூதம் படைக்கப்படுவது மற்ற பூதங்கள் காம்பது ஒரு பூதம் காக்கப்படுவது மற்ற பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று நாலு பூதங்கள் இருக்குது இல்லையா வினை முதலும் செயற்பட ஒரே பொருள் இல்லை ஒரு பூதம் மற்ற பூதங்களை படைக்குது அந்த பூதம் இன்னொரு பூதம் மற்ற பூதங்களை காக்குது இன்னொரு பூதம் மற்றதை அடிக்குது அப்படியே வச்சிருக்கானே ஒரு பூதம் மற்ற பூதங்களை படைக்குதுன்னா அந்த பூதமே முதல்ல தோன்றிருக்கணுமே அது எப்படி தோன்றிச்சு அது தானே தோன்றி கொண்டது ஒரு பூதம் மற்ற பூதங்களை அழிக்குதுன்னா மொத்த உலகமும் அழியும் போது அந்த குடும்பம் சேர்ந்தா அழியும் அவன் அதுவும் சேர்ந்து அழிகிறது அப்ப நல்லா கேட்டுக்கோப்பா ஒரு பூதமே மற்ற பூதங்களை படை படைக்கும் இன்னொரு பூதம் மற்ற பூதங்களை காக்கும் இன்னொரு பூதம் மற்ற எல்லாத்தையும் அழிக்கும்னா நீ சொல்றது அப்படின்னா நீ செய்ய வேண்டியது இருக்கு அழிக்கின்ற பூதம் தானத்தை அழிந்து சொல்ல வேண்டியிருக்கு அப்போ அழியும் அறிவும் இல்லாத பொருளாலதான் இல்லையா தோற்றம் இருப்பு அழிவு என்ற முன்கொழிகளை செய்ய முடியும் ஆகவே தோற்றம் அழிவு இல்லாத தலைவன் ஒருவன் வேண்டும் அவன்தான் இந்த உலகத்தை தோற்றுவித்து நடத்தி ஒழுக்க முடியும் உலகமே தன்னை தோற்றுவித்துக் கொள்ளும் என்றால் உலகம் தோற்றமும் அறிவும் உடையது எனவே அது தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்ள முடியும் யார் ஒருவன் தோற்றமும் அறிவும் இல்லாதவனாக இருக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தை போற்றிருக்க முடியும் என்று அருமையாக என்றார் ஒவ்வொன்றும் அளவை நெறிப்படி அளவை நெறிப்படி சொல்றாங்க நம்ம எங்க திருஞான சம்பந்தம் சொல்றாரு எங்க திருநாமபுரம் சொல்றாரு சொல்றாங்க ஆனா மற்றவர் உங்க திருஞான சம்பந்தம் உங்களுக்கு ஆசிரியர் இருக்கலாம் நாங்க ஏன் அதை நமக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் தெளிவு கிடைக்காது அதான் நம்ம சாஸ்திரங்கள் அனுமான அளவையை பின்பற்றி ஒவ்வொரு உண்மையையும் தர்க்க ரீதியாக நிலைநாட்டுகின்றது அந்த அழகை தான் பாதுகாவார் அடுத்து மீமாசகர்கள் என்ற ஒரு சாரா மீமாசகர் என்ன சொல்கிறார்கள் உலகாயர் எப்படி படிப்படியா சொன்னாங்க நாம ஒவ்வொன்றையும் எப்படி அழகா மறுத்தோம் சாட்சியளவை மட்டுமே உண்மைன்னு சொல்லக்கூடிய உலகாயர் சொன்னாங்க இந்த உலகம் வந்து தோன்றவும் செய்யாத அழியவும் செய்யாத எப்படி சொன்னாங்க அப்போ ஆட்சியாளர் மூலமே காட்டினார் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒரு காலத்துக்கு தோன்றியது அழிவது நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம வாழ்நாள் அப்படி எத்தனையோ பொருட்களை பார்த்துட்டு வரோம் அதாகவே மொத்த உலகத்துக்கு ஓட்டமும் உண்டு அழிவும் உண்டு இப்படியே இருக்கும் நினைக்காத அப்படின்னு அவனம் இருக்கிறார் இன்னொருத்த போற்ற அறிவுகளை உடன்படுகின்றான் அது அதெல்லாம் உலகத்துக்கு இயல்பு இயல்புன்னா ஒரே தன்மையில தான் இருக்கும் ஒன்றுதல் அழிதல்கிற மாறுபாடு இருக்காது மாறுபாடு இருக்கு மாறுபாடு என்பது விகாரம் ஆகவே விகாரம் ஏற்பட்டால் அதுக்கு காரணம் வேண்டும் இப்படி இருந்த பொருள் வேற ஒரு நிலையை அடையுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேண்டும் அது இயல்புன்னு சொல்லக்கூடாது இயல்புன்னு சொன்னீங்கன்னா அது ஒரே தன்மையில இருப்பதுதான் இயல்பு ஆகவே தோன்றுதலும் அழிதலும் உலகத்துக்கு இயல்புன்னு சொல்வது பொருந்தாங்க இயல்பு ஒரே தன்மை காரணம் காரணம் இருக்காங்க அப்படி சொன்னாங்க உலகம் என்ன பண்ணுது தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறது தானே ஒழுங்கி கொள்ளும் தான் அப்ப செய்யப்படும் பொருளும் செயலை செய்கின்ற வினைமுதலும் ஒரே பொருளா இருக்க முடியாது என்று பார்த்தார் இல்ல ஒரு பூதம் மற்ற பூதங்களை படைக்கும் இன்னொரு பூதம் மற்ற பூதங்களை அழிக்கும் தான் படைக்கிற பூதம் தானம் சேர்ந்துதானே போன்றது அழிக்கிற பூதம் தானம் தானே அழியுது எனவே தோற்றமும் அறிவுள்ள பொருளால உலகத்தை படைச்சிருக்க முடியாது சிந்தனை வளர்ச்சி படிப்படி படி அவர்கள் ஆரம்பித்தாங்க இப்ப மீமாசகர் என்ன சொல்றாங்க ஐயா உலகம் தோன்றும் அழியும் நீங்க அருமையா சொன்னீங்க அனுமான அளவு இப்படி நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா ஒரு சின்ன திருத்தம் சைவ சித்தாந்தம் சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா உலகம் தோன்றும் அழியும் என்றால் இந்த மொத்த உலகமும் ஒரு சேர தோன்றுவதில்லை அதே மாதிரி அழிவு காலம் வரும்போது மொத்த உலகமும் அழிவதில்லை நம்ம தான் பார்க்கிற நம்ம அனுபவத்துல உலகத்துல ஒரு பகுதியில தோற்றம் நடக்குது இன்னொரு பகுதியில அழிவு நடக்கலாம் ஏன் ஒரு பகுதியில வந்து நல்லா வாழ்வதற்கு ஏற்ற பகுதி அப்படின்னு கண்டறியப்பட்டு அங்க நிறைய வீடுகள் பெரிய பெரிய கட்டிடங்கள் கடைக்கான கடைகள் காம்ப்ளெக்ஸ்கள் எல்லாம் கட்டி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம் போர்டு போர்டு போட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் நிகழ்ந்து ஏதாவது அழிவுகள் நடக்கும் ஆகவே ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும் ஒத்த பாலினம் அழிவதென்றான் ஒன்றுபோல மொத்த உலகம் எழுதியாது தோன்றவோ அல்லது அழியவோ செய்வது கிடையாது ஒரு இடத்துல தோற்றம் நடக்கும் ஒரு இடத்துல அழிவு நடக்கும் அப்படி சொல்லுங்க அது சரியானது என்று சொல்கிறார் இந்த வாழ்வியலை ஒட்டி நல்லா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இவர் யார் சொல்றாங்க மீமாம்சகர் இதுவரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த கருத்துக்கள் எல்லாம் உலகாயத்தில் சொன்னவை மீமாம்சகர் சொல்றாங்க இதை ஏற்றுக்கொள்ளலாமா மொத்த உலகமும் தோன்றுவதில்லை ஒரு இடத்துல உலகத்தில் ஒரு இடத்துல தோற்றம் நடக்கலாம் இன்னொரு இடத்துல அழிவு நடக்கலாம் உலகம் மொத்தமா முழுமையா தோன்றுவது என்பதும் முழுமையா அழிவது என்பதும் கிடையாதுங்கிறாங்க இதை ஆசிரியர் மிகந்த தேவநாயனார் மறுத்தருள்கிறார் மிக நுணுக்கமாக மறுத்தருள்கிறார் அதை நல்லா புரியும்படியாக சொல்லணும் பிற்காலத்தில் அது இந்த நுட்பம்னு சொல்லி நன்கு அதை விளக்கி சொல்லிட்டார் அவர்களுக்கு எனக்கு அப்பா இந்த உலகத்துல ஒரு இடத்துல தோற்ற நடக்கும் இன்னொரு இடத்துல அழிவு நடக்கும் அதை பார்த்துட்டு நீ இந்த உலகம் முழுமையான தோற்றமோ உண்மையான அழிவோ உடையது அல்லன்னு சொல்ற அது தவறு நீ உலகத்தையும் நல்லா பாரு உலகத்தை பார்த்துட்டு அந்த கலத்துக்கு வந்துருக்கிற உலகத்துல ஒரு இடத்துல தோற்றம் நடப்பதை பார்த்தோம் இன்னொரு இடத்துல அழிவு நடப்பதை பார்த்தோம் அதை பார்த்துதான் நீ முடிவுக்கு வந்திருக்க இன்னும் உலகத்தை நல்லா கூர்ந்து பாரு என்ன அப்படின்னா சில குறிப்பிட்ட பருவ காலங்களிலே சில உயிரினங்கள் ஒருங்கே தோன்றிருக்கின்றன சில மரங்கள் சில ஜாதி மரங்கள் ஒருங்கே பூ பூக்கும் அப்புறம் வறட்சி காலம் வந்தா ஒருங்கே அதோட பூக்கள்லாம் அழிஞ்சது சில காலங்கள சில பூச்சிகள் உணவுல தோன்றும் பூச்சி இனங்கள் அந்த காலம் மாறுபட்டு விட்டது என்றால் அந்த பூச்சி இனங்கள்லாம் ஒன்று போல அழிந்துவிடும் சாப்பிடுறோம் அல்லவா அது போலவே இந்த உலகம் முழுமைக்கும் இந்த உலகம் முழுமைக்கும் ஒரு தோற்றம் இருந்திருக்கும் அது மாதிரி ஊழிக் காலம் என்ற ஒரு காலம் வரும் இந்த உலகம் முழுமையும் அப்போது ஒழுங்கும் சில குறிப்பிட்ட பருவ காலங்களில் சில செடிகொடு சில செடிவுடிகள் அல்லது சில குழுப்பூச்சி வர்க்கங்கள் ஒருங்கே தோன்றுதலும் அந்த பருவநிலை மாறிய பிறகு அவை ஒருங்கே அடிதலை பார்க்கின்றோமே காலத்தில் சில பயிரினங்கள் ஒழுங்கே தோன்றுவதையும் வேலில் காலத்தில் வெயில் காலம் வந்திருக்கால் அவை ஒழுங்கே கெடுவதையும் பார்க்கின்றோமே அதுபோலத்தான் படைப்பு காலத்தில் இந்த உலகம் மொத்த உலகமும் ஒழுங்கே தோன்றுகின்றது ஊழி காலத்தில் மொத்த உலகமும் ஒழுங்கே அழிகின்றது என்று அருமையாக குறிப்பிட்டார் ஆகவே மீமாம்சகர் சொல்றது போல உலகம் ஒழுங்கே தோல்வி ஒழுங்கே அழிவதில்லை உலகத்தில் ஒரு இடத்துல தோற்றம் நடந்தா இன்னொரு இடத்துல அழிவு நடக்கும் அவ்வளவுதான் சொன்னார்கள் அது பொருந்தாது இந்த உலகத்திலே ஒவ்வொரு கால விசேஷங்களிலே சிற்சில உயிரினங்கள் ஒன்று போல தோன்றுவதையும் அந்த கால சூழ்நிலை மாறிய பிறகு அவை ஒன்று போல அழிவதையும் நாம் பார்த்து வருகின்றோம் இதை வைத்து நாம் அனுமானம் செய்து கொள்ள வேண்டும் இதை போலத்தான் மொத்த உலகங்களும் ஒரு காலத்திலே ஒன்றாக தோன்றியிருக்கின்றன அதுபோல் ஊழிக்காரர்கள் வாரம் வரும்போது அவை ஒன்றாக அறியும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்று அருமையாக சொன்னார் ஒரு காலம் வரும்போது அவை ஒன்றாக அணியும் அந்த காலத்தை தான் ஊழிக்காலங்கள் இனி அடுத்து என்னவென்றால் ஊடகம் தோல்வி இருந்து அழியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாத சிறந்த சிந்தனையாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உலகம் தோன்றியது அறியக்கூடியதுதான் மொத்த உலகம் அது சந்தேகம் இல்லை விமானிகள் ஒரு பகுதி தோன்றும் ஒரு பகுதி அதெல்லாம் ஆழ்ந்து பார்க்காத ஒரு நிலை ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் இந்த உலகத்துக்கு அவைவ பகுப்பு இருப்பதனால பகுப்பு பகுப்புடைய பொருளெல்லாம் தோன்றி இருந்து அறிவனதான் ஆகவே இந்த உலகத்திற்கும் தோற்றம் இருப்பு அழிவு உண்டு அதுதான் அவர்களுக்கு எந்த சந்தேகம் இந்த உலகம் எதிலிருந்து தோன்றியது என்பது அடுத்த சிந்தனை இது உலகம் தோன்றியிருந்து அழியும் என்பவர்கள் தான் இதை பற்றி பேச முடியும் அதிலேயே ஒரு ஒன்றுபட்ட கருத்துவராளர்கள் வந்து வர முடியாது உலகாயுதர் மீமாசகர்லாம் அனுப்பி வீட்டு அனுப்பியாச்சு நாங்கள் இப்போ ஒருத்தர் சின்ன உள்ளவர்கள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்கள் கருத்து வேறு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க இல்லையா வேணா டீ வாங்கி தரோம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பியாச்சு இப்போ இப்போ சேர்ந்து யாருன்னா உலகம் தோன்றி இருந்து அழியும் என்பதை உடன்படுபவர்கள் ஒருங்கே ஒன்று ஒருங்கே என்று ஒருங்கே ஒருங்கே இருப்பது இருக்கும் போது அங்கங்க தோற்றமடையும் நடக்கும் ஒருங்கே தோன்றுதல் உண்டு அப்புறம் அணியும் போதும் ஒருங்கே அறிதல் உண்டு இதை உடன்படுபவர்கள் இதை உடன்படுபவர்கள் இப்ப எந்த ஆராய்ச்சி வருகின்றார்கள் என்றால் தோன்றுகின்ற இந்த உலகம் எந்த மூலப்பொருளிலிருந்து தோன்றியது இந்த உலகம் எந்த மூலப்பொருளிலிருந்து போற்றியது அப்படிங்கும் போது சமண சமயத்திலோ தார்க்கிக சமயம்னு ஒரு சமயம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா தர்க்கத்திலே அவர்கள் தந்த புலமை பெற்றவர்கள் எனவே அவர்கள் சமயத்துக்கு என்ன பேரு தார்க்கிக சமயம்னு பேர் அவர்களுடைய நூல்களை எல்லா சமயவாதிகளும் படிப்பார்கள் அவர்கள் கொள்கை ஏற்றுக்கிறான்னு இல்லை அவர்களுடைய அந்த தர்க்க முறைமை தர்க்க சம்பந்தமான செய்திகள் எல்லா சமயத்தாருக்கும் பயன்படும் அதனால மீமாம்சையுடைய சில கோட்பாடுகள் எல்லா சமயத்தாலும் பயன்படும் அதனால மீமாம்சை நூலை எல்லா சமயத்தாலும் கற்பார்கள் அது மாதிரி தர்க்க சமயத்தின் நூலை எல்லாரும் தர்க்க சாஸ்திரம் சொல்றோம் தர்க்க சாஸ்திரம் இலக்கணத்துல ஒரு பண்டிதரா இருக்கிற மாதிரி மொழி இலக்கணத்தில் பண்டிதரா இருக்கிற மாதிரி தர்க்க சாஸ்திரத்துல பண்டிதராக இருப்பவர்கள் அவர்கள் தர்க்க பண்டிதர் அதனால மீமாசையில பண்டிதர்களாக இருப்பார் ஏன்னா எல்லா சமயத்தாருக்கும் அவர்களுடைய சில கருத்துக்கள் பயன்படும் எல்லா கருத்துக்களும் அந்த மாதிரி இந்த தர்க்கம் எப்படி பண்றது எப்படி ஒரு கொள்கையை நிலைநாட்டுவது அந்த வழிமுறைகள்லாம் நல்லா சொல்லியிருப்பாரு அதனால அவர்கள் சமயத்துக்கு என்ன பேரு தார்க்கிக சமயம் அல்லது தர்க்க சமயம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இந்த உலகம் தோன்றி இருந்து அழிவதுதான் எந்த மூலப்பொருளில் இருந்து தோன்றுகிறது என்றால் அணுக்களில் இருந்து தோன்றுகின்றது இந்த உலகம் எது எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் அணுக்களில் இருந்து தோன்றுகின்றது இந்த உலகம் தோன்றுவதற்கு ஒரு மூலப்பொருள் காரணம் அல்ல அணுக்கள் நிறைய அணுக்கள் இருக்கின்றது அந்த அணுக்கள் தான் அந்த அணுக்களில் தான் உலகம் தோன்றுகிறது எப்படி அந்த அணுக்கள் ஒன்று ஒன்று இணைந்து ஒரு முறைப்படி இணைந்து அப்படியே இந்த உலகம் உருவாகிறது இல்லையா சமண சமயத்தோதும் இந்த கொள்கை தான் அணுக்கள் சேர்ந்துதான் உலகம் தோன்றுகின்றது என்ற கொள்கை உடையது இந்த கருத்து சைவ சித்தாந்தத்திற்கு உடன்பாடுதானா சைவ சித்தாந்தம் இப்படிதான் சொல்கின்றதா என்றார் சைவ சித்தாந்தம் இதயமா இருக்கின்றது ஏன் அணுக்களிலிருந்து உலகம் தோன்றியதுன்னு ஏன் கொள்ளக்கூடாது என்றார் அது தவறான கருத்து ஏன் தவறான கருத்து என்றார் எந்த பொருளிலிருந்து உலகம் தோன்றுகின்றதோ அந்த பொருள் நிலையான பொருளா இருக்கணும் உலகம் தோன்றதுன்னா தோன்றக்கூடிய உலகம் அது இருப்பும் அழியும் முத்தொழில் படும் தோற்றம் இருப்பு அழிவு முத்தொழில் படும் ஆனா அந்த உலக தோற்றத்துக்கு மூல காரணமா இருக்கிற பொருள் இருக்க அந்த பொருளும் தோன்றும் இருக்கும் அழியும்னா அப்ப அந்த பொருளுக்கு மூல பொருள் எது அப்படின்னு அது அளவில்லாம போய்கிட்டே இருக்கும் வரம்பின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா ஆகவே எந்த மூலப்பொருளிலிருந்து உலகம் தோன்றுகிறதோ எந்த பொருளிலிருந்து உலகம் போன்றுகின்றதோ அந்த மூலப்பொருள் எப்படிப்பட்டதா இருக்கணும் போற்றலும் அறிவும் இல்லாத நித்த பொருளா இருக்கணும் இப்ப அணுக்களிலிருந்து உலகம் தோன்றும் அப்படின்னு கொண்டால் அணுக்களே போன்று இருந்து அறியக்கூடியவை எப்படி எதற்கு சொல்றீங்க அணுக்களை பார்த்தீங்களா அவை போன்றதையோ அணிவதையோ நீங்க மட்டும் சொல்றீங்களே அணுக்கள் தோன்றியிருந்து அறியக்கூடியவைதான் அனுமான அளவைப்படி சொல்கின்றோம் இதுல என்ன அனுமானம் இருக்கு அப்படின்னா எந்த பொருள் எல்லாம் பரவாகவும் ஜடமாகவும் இருக்கின்றனவோ நல்லா கேட்கிறோம் எந்த பொருள் எல்லாம் பரவாகவும் ஜடமாகவும் இருக்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் போன்றி இருந்து அணி அணுக்கள் அவங்களே அணுக்கள் பன்மையில சொல்றாங்க பலதான அணுக்கள் பலவாக இருக்கின்றன அந்த அணுக்கள் ஜடம் தான் காரணம் தான் அப்போ அணுக்கள் தோன்றியிருந்து அழியக்கூடியவை நித்த பொருள்கள் அல்ல ஏனென்றால் அணுக்கள் பலவாகவும் ஜடமாகவும் உள்ளன இப்ப இங்க என்ன அனுமானம்னா எந்தெந்த புகையுண்டோ அங்கெல்லாம் நெருப்புண்டு சொல்ற மாதிரி இல்லையா எந்தெந்த பொருள்கள் பலவாகவும் ஜடமாகவும் இருக்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் தோன்றி இருந்து ஏற்கனவே ஒரு இயல்பு சொன்னோம் அவைவ கோப்பு எந்த பொருளுக்கெல்லாம் அவைவ பகுப்பு உண்டோ அந்த பொருளெல்லாம் ஒன்றி இருந்து அழிவதுன்னு சொன்னோம் அதே மாதிரிதான் இன்னொரு காரணம் என்னன்னா எந்த பொருள்கள் எல்லாம் பலவாகவும் ஜடமாகவும் இருக்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் ஒன்றி இருந்து அழிக்கும் இப்ப நாற்காலி இருக்கின்றது உலகத்திலே இந்த ஒரு நாற்காலி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா பல பல நாற்காலிகள் ஒவ்வொரு நாற்காலியும் ஜடம் உலக பொருள்கள் எல்லாம் பாருங்க எந்த பொருள் எடுத்தாலும் பலமாகவும் இடமாகவும் இருக்கின்றன அவையெல்லாம் தோன்றி இருந்து அறியத்தானே செய்கின்றன அதுபோல உலகமானது அணுக்களில் இருந்து தோன்றியது என்று கொண்டால் சிந்திக்க வேண்டும் தொடர்ந்து வேறு வேறு சிந்தனைகள் வருகின்றன முனைவை விட இன்னும் நல்ல சிந்தனையா வரும் எல்லாத்தையும் விட சைதான சிந்தனை எப்படி மேம்பட்டு இருக்குன்னு சும்மா நம்ம சமயத்தை ஓன்று இல்ல அளவை பார்க்க போகிறோம் ஆகவே அதற்கு முன்னர் தேநீர் இடைவேளை தேநீர் இடைவேளைக்கு வழிவிட்டு அதை தொடர்ந்து பார்க்கலாம் திருச்சிட்டம்பரம் Thank you.